Welcome to the talk show on traditional games of Tamil Nadu by Dr. Ratina Pugalendi. He is a graduate teacher in Government High School. He is a writer, educationist, poet, story writer, folklorist. He is the author of 15 books. He is a member of Tamil Nadu Textbook Authors Committee. Now, I welcome Dr. Ratina Pugalendi. மரபு வழி விளையாட்டுகள் விளையாட்டு ஒரு சமூகத்தின் தொன்மையை பண்பாட்டு மூலங்களை தன்னுள் சேகரித்து வைத்திருக்கிறது ஆனால் இன்று எல்லா துறைகளிலும் சுதேசி அடையாளங்களை அழித்து அவற்றை வணிகமயப்படுத்தி வரும் போக்கு உலகமயமாக்கலால் நிகழ்ந்து வருகிறது இப்போக்கு விளையாட்டையும் விட்டு வைக்கவில்லை இந்த சூழலில்தான் நம் தமிழ் குழந்தைகள் இழந்து வரும் மரபு வழி விளையாட்டுகளை கவனப்படுத்த வேண்டியிருக்கிறது சிறுவர்களுக்கு மட்டுமின்றி பெரியவர்களுக்கும் மனமகிழ்ச்சியை தரக்கூடிய செயலாக விளையாட்டு உள்ளது செயலாராய்ச்சி அறிஞர் பாவாணர் விளையாட்டு என்ற சொல்லுக்கு விழைந்து ஆடும் ஆட்டம் என்று விளக்கமளித்துள்ளார் விழைந்து ஆடும் ஆட்டம் என்ற பதம் காலப்போக்கில் மருவி விளையாட்டு என்று ஆகியிருக்கக்கூடும் பிறந்தது முதல் இறப்பது வரை வாழ்நாள் முழுக்க இந்த விளையாட்டு தொடர்கிறது குழந்தையை தொட்டில் கட்டி அதில் இட்டு ஆட்டி விளையாட்டு காட்டுகிறோம் சற்று வளர்ந்ததும் வண்ணக்கிளிகளை தொட்டிலில் தொங்கவிட்டு விளையாட்டு காட்டுகிறோம் இப்படி தொடரும் விளையாட்டுகள் ஏராளம் ஏராளம் சாலும் கரகம் என்பது திருமணம் முடிந்து மணவரையிலேயே மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் நடக்கும் ஒரு சிறு விளையாட்டு இதில் மண்பானையில் நீரூற்றி அதனுள் ஒரு மோதிரத்தை இடுவார்கள் யார் முதலில் மோதிரத்தை எடுக்கிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றதாக பொருள் திருமணம் செய்து கொள்பவர்களிடையே பரஸ்பர புரிதலை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த விளையாட்டை நிகழ்த்துவார்கள் உடல் தளர்ந்து ஓரிடத்தில் முடங்கி கிடக்கும் நிலையிலும் பல்லாங்குழி ஆடுபுலி ஆட்டம் என பல வகையான விளையாட்டுகளை விளையாடுவது உண்டு குழந்தை பருவத்தை விளையாட்டு பருவம் என்று குறிப்பிடுவது வழக்கம் இருவர் பேசிக்கொள்ளும்போது எதிரில் இருப்பவருக்கு கோபம் வருவது போல் ஏதேனும் தவறாக கூறிவிட்டால் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்று சமாளிப்பவர்களை இன்றும் காணலாம் குழந்தைகள் கைகளில் எது கிடைத்தாலும் அது விளையாட்டுப் பொருளாக மாறிவிடும் சோற்று உருண்டைகளும் அதற்கு விதிவிலக்கல்ல அதனால்தான் தாய் சாப்பிடும்போது என்ன விளையாட்டு என்று அதட்டுகிறாள் கேட்கக்கூடாததை கேட்கக்கூடாத நேரத்தில் கேட்டால் என்ன விளையாடுகிறாயா என்கிறோம் விளையாட்டு வினையானது என்றொரு பழமொழி உண்டு சிலர் விளையாட்டாக தொடங்கி ஒரு செயலை செய்து முடித்து விடுவது உண்டு அதுபோன்ற சூழலிலும் சிறுவர்களிடையே விளையாடும்போது ஏற்படுகிற சிறு சலசலப்பு பெற்றோரிடையே பெரிய பகையையே ஏற்படுத்திவிடும் சூழலிலும் மேற்கண்ட பழமொழியை பயன்படுத்துவார்கள் இதற்கு நேர்மாறாக சிறுவர்களால் ஒரு செயலை முழுமையாக செய்து முடிக்க இயலாது என்ற பொருளில் விளையாட்டு புள்ள இட்ட பயிறு வீடு வந்து சேராது என்ற பழமொழியை பயன்படுத்துவது உண்டு பொதுவாக விளையாட்டு நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருப்பதோடு நம் பண்பாட்டு கூறுகளை வெளிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது விளையாட்டுகளின் தோற்றம் விளையாட்டால் உடல் உரம் பெறுகிறது மன மகிழ்ச்சி மரப்பண்பு அறிவாற்றல் கூட்டுறவு வாழ்நாள் நீட்டிப்பு முதலியன உண்டாகின்றன இத்தனை ஆற்றல்களை உள்ளடக்கிய விளையாட்டு எப்படி தோன்றியிருக்கும் என்பதற்கு ஆய்வாளர்கள் பல்வேறு விளக்கங்களை அளிக்கின்றனர் அவற்றுள் பாலசுப்பிரமணியம் கூறும் விளக்கம் இது முற்கால மனிதர்களுக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருந்தது இயற்கையுடனும் விலங்குகளுடனும் போராட வேண்டியிருந்தது தற்காப்புக்காக தாண்டவும் ஓடவும் நீந்தவும் மரம் ஏறவும் மனிதன் பழகியிருந்தான் என்றால் கையில் உள்ள குச்சி கல் இவற்றின் உதவியோடு எதிர்த்து தாக்கவும் பழகினான் இதன் பயனாக வேட்டை உருவானது வேட்டையின் மூலம் குறிபார்த்து எரிதல் வீழ்த்துதல் ஆயுதங்களை பயன்படுத்துதல் போன்றவற்றில் மனிதன் தேர்ச்சி பெற்றான் நாடோடி வாழ்விலிருந்து மாறி ஓரிடத்தில் நிலையாக தங்கி வாழ்வு தொடங்கிய காலத்தில் குழுக்களிடையே மூண்ட போர்களின் விளைவாக போர் பயிற்சி ஏற்பட்டது நாளடைவில் உழவு தொழில் தொடங்கியதும் வேட்டையின் தேவை குறைந்தது பண்பாட்டு வளர்ச்சிக்கு குழுக்களிடையே நடைபெற்ற போர்களை குறைத்தது வேட்டைக்காகவும் போருக்காகவும் பெற்ற பயிற்சிகள் மன மகிழ்ச்சிக்காகவும் பலர்கான தன் வீரத்தை புலப்படுத்தும் வகையிலும் விளையாட்டுகளாக மாறின இன்றைய நாட்டுப்புற விளையாட்டுகள் பலவற்றில் வேட்டைத்தன்மையும் போர்த்தன்மையும் நிறைந்திருப்பதை காணும்போது மேற்கண்ட கருதுகோள் நம்பகத்தன்மை உடையதாக இன்றைய நாட்டுப்புற விளையாட்டுகள் பலவற்றில் வேட்டைத்தன்மையும் போர்த்தன்மையும் நிறைந்திருப்பதை காணும்போது மேற்கண்ட கருதுகோள் நம்பகத்தன்மை உடையதாக தோன்றுகிறது இன்று சிற்றூர்களில் விளையாடப்படும் பல விளையாட்டுகள் மிகவும் தொன்மையானவை என்பதற்கான குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன சங்ககால விளையாட்டுகள் சங்க இலக்கிய பாடல்களை மேற்கோள் காட்டி முப்பது வகையான விளையாட்டுகளை குறிப்பிடுகின்றனர் ஆய்வாளர்கள் அவை ஒன்று அசதியாடல் அம்புலி அழைத்தல் அளவனாட்டல் உலாவல் ஊசல் எண்ணி விளையாடல் எதிரொலி கேட்டல் ஏறுகோள் கண்புதைத்து ஒளிந்தாடல் கவண் கழங்கு குதிரையேற்றம் யானையேற்றம் குரவை குறும்பு விளையாட்டுகள் சாம விளையாட்டுகள் சிறு சிறு சோறு தேர் சிறு பறை சிற்றில் செய்தல் சுண்ண விளையாட்டு சூது செடிகுடி வளர்ப்பு நீர் விளையாட்டு பந்து பறவை வளர்ப்பும் காணலும் அவற்றின் செயல்கள் போல் செய்தலும் பறவை வளர்ப்பும் விலங்கு வளர்ப்பும் பறவை விலங்குகளுடன் விளையாடுதல் பாவை விளையாட்டு பிசி நொடி விளையாட்டு புல் ஓட்டல் மணற்குவியலில் மறைத்தாடல் மலர் கொய்தலும் மாலை தொடுத்தலும் மல் வட்டு வள்ளை வில் விளையாட்டு வேட்டை என்று முப்பத்தி ஏழு வகையான விளையாட்டுகளை சங்ககால தமிழர்கள் விளையாண்டதாக சங்க இலக்கியங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது இந்த விளையாட்டுகள் தமிழகத்தின் நில அமைப்புக்கேற்ப வெவ்வேறு இடங்களில் விளையாடப்பட்டன இது பற்றி புலவர் குருசாமி பண்டை தமிழக விளையாட்டுகள் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் குறிஞ்சி நில விளையாட்டுகள் குறிஞ்சி நில மகளிர் கொடிகளை முறுக்கி மரங்களில் பிணைத்து ஊஞ்சலாடி மகிழ்வது வழக்கம் மலை பாறைகளில் இயற்கையாக அமைந்திருக்கும் குழிகளில் யானை தந்தத்தை கொண்டு தினையிடித்தபடி வள்ளை பாடுவதும் ஒரு வகை விளையாட்டாகவே கருதப்படுகிறது சுனை நீரை குடைந்து விளையாடுவது அருவிகளில் குளித்து மகிழ்வது சிற்றில் கழங்கு அம்மானை பாவை வட்டாடுதல் ஆகியவை குறிஞ்சி நில விளையாட்டுகள் ஆகும் முல்லை நில விளையாட்டுகள் காளையை அடக்கும் ஏறுதழுவுதல் என்ற வீர விளையாட்டு முல்லை நிலத்தில் வாழ்ந்த ஆயர்குடி மக்களின் பண்பாட்டு தொன்மையை இன்றும் பறைசாற்றும் விளையாட்டு ஆகும் அதன் விளைவாக காளையை அடக்கிய வீரனுக்கு காளைக்கு உரியவனின் மகளை மனம் செய்து கொடுப்பான் அம்மகிழ்ச்சியில் ஆயர் கூட்டம் ஆடி மகிழ்ந்த நிகழ்ச்சியே குறவை கூத்து எனப்படும் மருத நில விளையாட்டுகள் ஆற்று வெள்ளத்தில் குதித்து விளையாடிய விளையாட்டு புனலாட்டு என குறிப்பிடப்படுகிறது நெய்தல் நில விளையாட்டுகள் முத்துகளை சிப்பியில் அடைத்து அழகான கிளுகிழுப்பை செய்து விளையாடினர் கடற்கரை மணலில் சிறுவர்கள் விளையாடுவது நெய்தல் நில மரபு ஆகும் விளையாட்டுகளின் வகைகள் விளையாட்டுகளை பல்வேறு கூறுகளின் அடிப்படையில் வகைப்படுத்துகின்றனர் விளையாடக்கூடிய இடத்தின் அடிப்படையில் வீட்டுக்குள் விளையாடும் விளையாட்டுகள் வீட்டுக்கு வெளியில் விளையாடும் விளையாட்டுகள் என இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் விளையாட்டுகளின் தன்மைக்கேற்பவும் வகைப்படுத்தலாம் உடல் திறன் விளையாட்டுகள் அறிவுத்திறன் விளையாட்டுகள் வாய்ப்பு நிலை விளையாட்டுகள் மன மகிழ்ச்சி நிலை விளையாட்டுகள் என நான்கு வகைப்படும் பாலின அடிப்படையில் ஆண் விளையாட்டுகள் பெண்கள் விளையாட்டுகள் இருபாலர் விளையாட்டு என மூன்றாக பிரிக்கலாம் பருவ அடிப்படையில் குழந்தை விளையாட்டு சிறுவர் விளையாட்டு இளைஞர் விளையாட்டு முதியோர் விளையாட்டு என நான்கு வகைப்படுத்தலாம் கருவிகள் பயன்படுத்தும் விளையாட்டு கருவிகள் இல்லா விளையாட்டு பாடல் பாடி ஆடும் விளையாட்டு பாடலில்லா விளையாட்டு என்றும் வகைப்படுத்தலாம் விளையாடுவோர் எண்ணிக்கை அடிப்படையில் தனியால் விளையாட்டு குழு விளையாட்டு என்றும் கால அடிப்படையில் பகலாட்டம் இரவாட்டம் இருபொழுதாட்டம் என்றும் வகைப்படுத்துவது உண்டு விளையாட்டு நெறிகள் முதலில் விளையாடுவதற்கான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் சிறுவர்கள் விளையாட்டை தொடங்குவதற்கு முன்பிருந்து விளையாடி முடிப்பது வரை சில நெறிமுறைகளை பின்பற்றுகின்றனர் விளையாடுவதற்கான இடத்தை தேர்ந்தெடுப்பதிலிருந்து அது தொடங்கிவிடுகிறது ஆடப்படும் ஆட்டத்திற்கு ஏற்ப இடத்தை தேர்வு செய்வது அவசியம் கல்பந்து ஆட சுவருக்கு அருகில் உள்ள இடம் தேவை கிட்டிப்புள் குண்டு போன்ற விளையாட்டுகள் எனில் தெருவிலேயே விளையாடலாம் பேய் பந்து ஆடுவதற்கு களத்துமேடு வயல்வெளி போன்ற பரந்த நிலப்பகுதிகள் தேவை அதுபோலவே தலைவரை தேர்வு செய்வதும் ஒரு கலையாக கருதப்படுகிறது தலைவர் தேர்வு அணிபிரிந்து விளையாடும் விளையாட்டு எனில் கூடியிருப்பவர்கள் தலைவரை முடிவு செய்வது உண்டு ஒரு சில சிறுவர்கள் தன்னம்பிக்கையோடு தன் முனைப்போடு தாங்களே தலைவராகி விடுவதும் உண்டு உத்தி பிரிதல் அணிக்கு தேவையான உறுப்பினர்களை உத்தி பிரித்தல் முறையில் தேர்ந்தெடுப்பர் இரண்டு இரண்டு சிறுவர்களாக தோல் மீது கைகளை போட்டபடி சிறிது தூரம் ஒதுங்கிச் சென்று ரகசியமாக தங்களுக்கு புனைப்பெயர் வைத்துக் கொள்வார்கள் உதாரணமாக ஒரு சிறுவன் தனக்கு வானத்தை வில்லா வளைச்சவன் என்று பெயர் சூட்டிக்கொள்வான் கொள்வான் இன்னொருவன் தனக்கு மணலை கயிறா திரிச்சவன் என்று பெயர் வைத்துக் கொள்வான் அதன் பிறகு அணி தலைவர்களிடம் வந்து உத்தி உத்தி யாரை கேட்க என கேட்பார்கள் அணித்தலைவர்களில் ஒருவர் என்னை கேட்க அவனை பார்க்க என்று கூறியதும் வானத்தை வில்லா வளைச்சவன் வேணுமா மணலை கயிறா திரிச்சவன் வேணுமா என்று உத்தி ஆட்கள் கேட்பார்கள் தலைவன் வானத்தை வில்லா வளைச்சவன் வேணும் என்று கேட்டதும் அந்த புனைப்பெயரை சூட்டிக்கொண்டவன் அந்த தலைவனின் அணிக்கும் மற்றொருவன் இன்னொரு அணிக்கும் செல்வார்கள் இப்படியே சிறுவர்கள் இரண்டிரண்டாகச் சென்று தங்களின் கற்பனை வளத்துக்கு ஏற்ப புனை பெயர்களை உருவாக்கி கொண்டு வந்து அணி விரிவது ஆவலை தூண்டுவதாக இருக்கும் உத்தி கேட்க வருபவன் தன் புனைப்பெயர் முதலிலும் தன்னுடன் வந்தவன் பெயர் அடுத்தும் கூறுவான் அதனை நன்கு உணர்ந்தவனாயிருந்தால் தனக்கு தேவையான சிறுவனை சரியாக அடையாளம் காண இயலும் எனவே திறமையான சிறுவர்கள் ஒரே அணிக்கு சென்று விடாமல் இருக்கும் பொருட்டு உத்தி கேட்கும்போது முதலில் ஒரு அணித்தலைவன் கேட்டால் அடுத்து எதிரணி தலைவர் கேட்க வேண்டும் என விதி வகுத்துள்ளனர் மானமா மழையா உத்தி பிரிந்து முடித்ததும் எந்த அணி முதலில் ஆட்டத்தை தொடங்குவது என முடிவு செய்வதற்காக ஓட்டாஞ்சில்லியை எடுத்து அதில் ஒரு பக்கம் எச்சில் துப்பி அப்பகுதியை மழை என்றும் இன்னொரு பகுதியை மானம் என்றும் கருதி மேலே சுண்டி விட வேண்டும் அதற்கு முன்பு மானமா மழையா என கேட்க ஏதேனும் ஓர் அணித்தலைவன் மானம் என்றோ மழை என்றோ குறிப்பிடுவான் அவன் கேட்டது விழுந்தால் அவனுடைய அணி முதலில் விளையாட வேண்டும் அவ்வாறு விழவில்லையெனில் எதிரணியில் முதலில் விளையாடலாம் இடைநிறுத்தல் விளையாடி கொண்டிருக்கும் போது ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் தீயம் என கூறி அந்த இடையூரை சரி செய்து கொண்டு ஆட்டத்தை தொடரலாம் இந்த விதி அனைத்து ஆட்டங்களுக்கும் பொதுவானதாகும் இன்னும் ஆட்டத்திற்கேற்ற தனித்தனி விதிமுறைகளும் உள்ளன தனிமைப்படுத்துதல் நொண்டி கண்ணாமூச்சி போன்ற விளையாட்டுகளில் மற்றவர்களை பிடித்து வருவதற்காக ஒருவரை மட்டும் தனிமைப்படுத்த வேண்டும் அதற்காக மூன்று பேர் எதிரெதிராக நின்று கொண்டு சாட் பூட் த்ரீ என்று கூறி இரு உள்ளங்கைகளையும் ஒன்று சேர்க்க வேண்டும் அப்போது மேலிருக்கும் கை அகங்கையாகவும் இருக்கலாம் புறங்கையாகவும் இருக்கலாம் இரண்டு பேர் அகங்கையையும் ஒருவர் புறங்கையையும் வைத்தால் புறங்கையை வைத்தவன் வெளியேறி வேறு ஒருவர் சேர்த்துக்கொள்வர் இப்படி ஒவ்வொருவராக வெளியேறிய பின் கடைசியாக நிற்கும் இருவருக்கு ஒத்தாசையாக வெளியேறிய ஒருவர் மீண்டும் வந்து இருவரில் ஒருவரை வெளியேற்ற வேண்டும் கடைசியாக தனித்து இருப்பவர்கள் பிடிக்க வேண்டும் இப்போது சட்டி பானை லொடக் என்றும் சை பை டமக் என்றும் கூறுகின்றனர் இப்படி காலத்திற்கேற்ற இந்த தனிமைப்படுத்துதலுக்கான சொற்றொடர்கள் மாறி வருவதை காண முடிகிறது தோற்றவருக்கு தண்டனை ஆட்டத்தில் தோற்றவருக்கு ஆட்ட இறுதியில் தண்டனை அளிக்கும் வழக்கம் பல விளையாட்டுகளில் உண்டு தண்டனை முறைகள் ஆட்டங்களுக்கு ஏற்ப வேறுபடும் சிலர் தோல்விக்கு அஞ்சி ஆட்டத்தை இடையிலேயே விட்டுவிட்டு சென்று விடுவது உண்டு அதுபோல் செல்பவர்களை கேலி செய்ய கேலிப்பாடலை பாடுவர் சில ஆட்டங்களில் தோற்றவருக்கு அடுத்த ஆட்டத்தில் முதலில் ஆட்டத்தை தொடங்கும் வாய்ப்பு வழங்கப்படும் கபடி ஆட்டத்தில் அப்படி வழங்குவது வழக்கம் விளையாட்டு பாடல்கள் பல விளையாட்டுகளை பாடலுடன் விளையாடுகிற வழக்கம் உண்டு பாடும் இனக்குழு மக்களின் பண்பாடு பழக்க வழக்கங்கள் தொழில் முறைகள் முதலியவற்றை அந்த பாடல்கள் வெளிப்படுத்துகின்றன இன்று பாடல் பாடி ஆடும் வழக்கம் குறைந்து வருவதோடு பாடல் வடிவங்களிலும் காலத்துக்கேற்ற மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன முனைவர் ஆறு ராமநாதன் நாட்டுப்புற பாடல் களஞ்சியத்தில் விளையாட்டு பாடல்களை தொகுத்துள்ளார் உடற்பயிற்சி விளையாட்டுகள் வாய்மொழி விளையாட்டுகள் என அவற்றை இருவகையாக பகுத்து ஐம்பத்தி ஆறு பாடல்களை தொகுத்துள்ளார் அந்த பாடல்களை பார்க்கும்போது பல பாடல்கள் வழக்கொழிந்து போனதை அறிய முடிகிறது குறிப்பாக சடுகுடு விளையாட்டில் இன்று பாடல் பாடி ஆடும் வழக்கம் முற்றிலும் இல்லை என்றே கூறும்படி உள்ளது காலை காலை வருகுதுவார் கருப்பு காலை வருகுதுவார் சூரியனுக்கு வேண்டி விட்ட துள்ளுக்காலை வருகுதுவார் என்று சடுகுடு பாடல் தமிழர்களின் அதிலும் குறிப்பாக உழவு தொழில் செய்யும் சிற்றூர் மக்களின் தொன்மையான பண்பாட்டை வெளிப்படுத்துகிறது காலை பற்றிய பாடல் வழக்கொழிந்தது போலவே காளைகளும் சிற்றூரில் வழக்கொழிந்து போயின பருவகால விளையாட்டுகள் நாட்டுப்புற சிறுவர்கள் ஒவ்வொரு பருவகாலத்திலும் ஒவ்வொரு விளையாட்டை விளையாடுகின்றனர் சில்லி கெட்டிப்புல் போன்ற விளையாட்டுகளையும் காற்று வீசக்கூடிய பருவத்தில் காற்றாடி பட்டம் விடுதல் முதலிய விளையாட்டுகளையும் தைப்பொங்கல் முடிந்ததும் அம்பால் எனப்படும் குச்சி விளையாட்டையும் மாசி பங்குனி மாதங்களில் கோலி பந்து பம்பரம் போன்ற விளையாட்டுகளையும் விளையாடுகின்றனர் ஒரு விளையாட்டிலிருந்து இன்னொரு விளையாட்டுக்கு ஏன் மாறுகிறார்கள் என்பது ஆய்வுக்குரியதாகவே உள்ளது எப்போது மாறுகிறது என்பதை துல்லியமாக கண்டுகொள்ள முடியவில்லை இவை பற்றி விரிவாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் விளையாட்டுகளின் பயன்கள் விளையாட்டுகள் மூலம் குழந்தைகள் சமூகவயமாகின்றனர் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை பெற்றோர் ஆசிரியர் ஆகியோர் கொடுக்கும் நெருக்கடியிலிருந்து விளையாட்டு குழந்தைகளுக்கு விடுதலை பெற்றுத் தருகிறது பிறருக்கு உதவுதல் விட்டு கொடுத்தல் ஆகிய பண்புகளை விளையாட்டு குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறது இவை ஒருபோதும் வெளிப்படையாக கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை மறைமுகமாக குழந்தைகள் தாமே கற்றுக்கொள்கின்றன குழந்தைகளின் உணர்வுமயமான வாழ்வில் பிற குழந்தைகளின் தாக்கம் மிகுதியாக காணப்படும் எனவே பிற குழந்தைகளிடம் உள்ள நற்பண்புகளை கற்றுக்கொள்வதும் விளையாட்டு வாயிலாக நிகழ்கிறது எதிர்மறை பண்புகளையும் கற்றுக்கொள்ள நேரிடுவதும் உண்டு அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாது என்று பெரியோர் உலகில் உள்ள கட்டுப்பாடுகள் குழந்தை உலகில் இல்லை கட்டற்ற விடுதலையையும் அதன் மூலம் மன மகிழ்ச்சியையும் புத்துணர்வையும் விளையாட்டின் மூலம் குழந்தைகள் பெறுகின்றனர் மேலும் விளையாட்டின் மூலம் சுய கட்டுப்பாடு ஒற்றுமை உணர்வு கூட்டுறவு மனப்பான்மை பொதுநல உணர்வு பொறுப்புணர்ச்சி தலைமை பண்பு ஆகிய பண்புகள் ஏற்படுகின்றன